பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் இந்த பன் சுமந்த பாடலை பாடினாங்கன்னா அதுக்கு உடனே பெருமான் பரிசு தருவானா என்ன பரிசு தருவான் என்ன பரிசு தருவான் பாலா சரி பால் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்த பெம்மா பெம்மான் பெண் சுமந்த பாகத்தம் பெம்மா பெருந்துரைய வில் சுமந்த கீர்த்தி விஜம் மண்டலத்து ஈசம் ஈசம் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் நெற்றிக் கடவுள் ஈசம் கண் சுமந்த நெற்றிக்கடவுள் கலி மதுரை மண் சுமந்து மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு நெற்றி கடவுள் மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு உன் சுமந்த பொன்வேணி அக்கோவால் மொத்துண்டு உன் சுமந்த பொன்மேனே பாடுதுங்கான் அம்மாய் குங்குமந்த போவேனே பாடுதுங்க அம்மா சுமந்த பொன்னேனி பாடுதுங்க அம்மா அதனால பண் சுமந்த பாடல் அதனால எல்லா பாடல்களும் பண்ணோடு கூட பாரம்பரியான தன்மை வாய்ந்தன எந்த பாடலும் பண் சுமந்த பாடல் இப்ப இந்த காலத்துல படிக்கின்ற பாடல்ல பாரதியார் வரைக்கும் பாரதியார் அதனாலதான் பாட்டை பாட்டா படித்தார் வேற யாரும் பாரதாசனோட கூட பாட்டை பாட்டா படிச்சவர் இல்லை பாலா எழுதிட்டாரு அதையும் ரொம்ப அருமையாக பஞ்சு பந்தது தான் ஆனா பஞ்சு பந்த மாதிரி வேற படிக்க முடியல வேற யாருமே படிக்கல பாரதியார் ஒரு ஆள் தான் வந்து பன்சுமந்த பாடலா பாடினதோட அதை படிக்கவும் தனக்கு தெரியும் அது பாடும்போது பாடுவாராம் அது ரொம்ப நீங்க இப்போ இவங்க மாதிரிலாம் இல்லை எங்களை மாதிரி இன்னும் கொஞ்சம் எங்களை விட கொஞ்சம் அதிக உயர்வு இவங்களோட கொஞ்சம் மட்டமா இருக்கும் ஆனா பாட்டை அப்படி பண்ணுங்க நீங்க அந்த பாட்டை அப்படி படித்தாதான் நீங்க அந்த பாடலுடைய சுவையை வர முடியும் எந்த பாடலாம் இருந்தாலும் இந்த ஆடுவோமே பல்லு பாடுவோமேங்கிறத நீங்க வெறும் வசனமா ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லுன்னு தேவன் கேட்பான் யாராவது கேட்க முடியுமா முடியாது அல்லவா ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே ரொம்ப அருமையா பண்ணாங்க பண்ண அதனால அந்த கடைசியில் படிக்கும்போது பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோ இந்த இது வரைக்கும் நாங்க வெள்ளக்கார வரைக்கும் செஞ்சுட்டோம் அடிமைய இனிமே ஒரு பயம் வந்தாலும் செய்யறது பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோ பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பல்லு பாடுவோமீ இப்படிதான் பாடினாங்க இசை தட்டிலேயாவது பாடக்கூடாது அப்ப அதெல்லாம் அந்த ஆகஸ்ட் பதினஞ்சில் பாட மாட்டேங்கிறானே ரேடியோவா இருக்கு அந்த பாட்டுலாம் அந்த விடுதலை பாடும்போது அது மாதிரி விடுதலை விடுதலை விடுதலை அந்த மேல போகும் பறையறுக்கும் இங்கு தீய புலையறுக்கும் விடுதலை அப்படிலாம் பாடும்போது அந்த அந்த பண் சுமந்த பாடல் என்று எல்லா பாட்டும் அப்படித்தான் பாரதிதாசன் பாட்டுல ரொம்ப அருமையா அந்த காலத்துல பாடின பாட்டுலாம் உண்டு ரொம்ப அருமையா இருக்கிற பாட்டுலாம் இல்ல அவர் பாட முடியாத தவிர ஆனா பாடினது ரொம்ப அருமையா பண் சுமந்த பாடலாம் இல்ல இந்த இந்த பாட்டை வைப்பாங்க ரொம்ப அருமையா துன்பம் நேர்கையில் யாழெடுத்தினின்னு ஒரு அருமையான பாட்டு இல்ல அதனால அந்த வானொலியில கேட்டே எங்களுக்கு அப்படி ஆனது இல்லைன்னா எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு விஷயம் தெரியாது பாடம் தெரியாது இல்ல ரொம்ப அழகா இருக்கும் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா பரிசு படைத்தருளும் அந்த பாடல்களுக்கெல்லாம் பெருமான் பரிசு என்ன பரிசு பாருங்க இந்த மாதிரி சிவபிராணம் இவற்றை எல்லாம் பாடிய என்னுடைய பரிசு என்ன குருநாதனாக இருந்து இவரை ஆட்கொண்டு அந்த வீட்டு வளர்த்தை தந்தார் அது போல அப்ப ஞானசம்பந்தர் பாடின பாடல்கள் பலவற்றிற்கெல்லாம் ஒவ்வொரு பாடலுக்கும் பரிசு வச்சிருக்குது வாசி தீரவே காசு நல்குவீர் என்று அருமையா பாடினார்கள் உடனே அருமையா திருவேலிமலையில அந்த ஏற்கனவே அந்த காசு குற்றமுடையதா இருந்து குற்றத்தை நீக்கி பாடினார் பெருமானி இந்த கதவு திறக்கப்படணும்னு பாடினாங்க திறந்தது அடைக்கப்படணும்னாங்க அடைத்ததாச்சு இப்படி எல்லாம் பரிசு படைத்தருளும் இந்த பன்சுமந்த பாடலை பாட பாட அந்தந்த பாடலுக்கு ஏற்ப அதற்கு ஒரு அருமையான நன்மையை செய்தாராம் யாரு பெருமான் தந்தார் பரிசு படைத்தருளும் அப்போ நாமும் இசையோடு கூட்டி முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் சிவபிராணம் எல்லாம் படிச்சோம்னா பரிசு நம்ம கிடைக்கும் இந்த அஞ்சு கோடி அஞ்சு கோடி இல்லை பிடிச்சி அரிச்சு விடுறான் கோயிலுக்கு போகலாம் குளத்துக்கு போனோம் சார் அஞ்சு கோடி அஞ்சு கோடி அஞ்சு கோடி அஞ்சு கோடி எங்கிட்ட பார்த்தா அது எங்களை எல்லாம் கண்டா அஞ்சும்பா எங்கிட்ட வராது உனக்கு வேணா பத்து ரூபா பணம் வந்துடும் எங்களுக்கு அந்த அஞ்சு கோடி எல்லாம் எங்களை கண்டோம் இது மாதிரி இந்த இந்த பரிசுன்னா நமக்கு என்ன பரிசுன்னா இருக்கிற அந்த இன்னல்கள் குறைந்து இனி கொஞ்சம் மகிழ்ச்சி இருந்தாலே அதே இன்பம் தான் அப்புறம் கொஞ்சம் படிப்படியா இருக்கிற அமைப்புல நமக்கு ஒரு கால எல்லையில பெருமா நமக்கு வீடு பேர் தரணும் அதான் முக்கியம் ஆனா கடைசி நிலை எல்லையா தான் மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் வைகளும் பாடலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்று ஞானசம்பந்தம் இந்த உலகத்துல வாழும்போது துன்பம் இல்லாம வாழணும் ஒரு கால இல்லையில எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைகிறது எங்க வீடு பேர்த்தையும் தரணும் இதுதான் நமக்கு பரிசு இந்த பரிசு தான் நாம் பண்ணணும் <laughs> தருவான் பெருமான் கொஞ்சம் நாள் முன்னையே பின்னே அப்படி வச்சிருப்பானே தவிர ஆனா தருவான் பரிசு பறைத்தருளும் யாரவன் பெண் சுமந்த பாகத்தன் பாவம் ஒரு பெண்ணை சுமந்துகிட்டே இருக்கானா காரணம் என்ன கூடவே அந்த அம்மா இருக்கிறாங்க அதை போய் பெண் சுமந்த பாகத்தன் இப்ப எல்லாரும் சில பேர் மாமியார் வீட்டுல சொல்லுவாங்களே அவன் தலை வச்சுட்டு ஆடுவான் பொண்டாட்டிய அப்படிங்கிறானே ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடுன்னா அவனுக்கு அவன் பொண்டாட்டி தலை கூட தூக்கி வச்சுக்குவானே அப்படின்னாரு நம்ம பெருமானே இப்படி தூக்கி வச்சிருக்காரு போறான்ட்டு அல்லவா பெண் சுமந்த பாகத்தன் பெண்ணை சுமந்து கொண்டே இருக்காரான் பெருமான் பெம்மான் பெம்மான் பெருந்துரையான் அவருக்கு எப்படிப்பட்ட கீர்த்தினாரு பின் சுமந்த கீர்த்தி ஏ அப்பா இந்த மண்ணுலகத்தில எல்லாம் அவருக்கு கீர்த்தி வந்து வந்து வந்து வந்து ரம்பி போச்சு ரம்பி போனதுனால என்ன ஆச்சுடா மேல விண்ணுலகத்துல அந்த கீர்த்தி வந்துதான் அதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா கீர்த்தி மேல போக போக போக போக விண்ணுலம் தாங்க மாட்டேங்குது சாமி கொஞ்சம் குறைங்க ரொம்ப எடுக்கு என்னால தூக்க முடியலங்குதான் எது வின் சுமந்த வின் சுமந்த கீர்த்தி அவருக்கு இதெல்லாம் நாற்பது பக்கம் நோட்டை கிழிச்சா பாடினாரு தானா பாடுகிறார் அல்லவா வின் சுமந்த கீர்த்தி அவன் எப்படி இருக்கானு வியன் மண்டலத்தீசன் இந்த அந்த அகன்ற எல்லா மண்டலங்களுக்கும் தலைவனாக இருக்கும் அவன் கண் சுமந்த நெற்றி பாருங்க நமக்கெல்லாம் இந்த தலை சுமந்த கண்ணு ஏன்னா தலைக்குள்ள என்ன இருக்குது ரெண்டு கண்ணு இருக்குது அவனுக்கு வந்து கண் சுமந்த நெற்றினர் நெற்றியில ஒரு கண் சுமந்து அது நெற்றிக்கண் இல்ல யாரவர் கடவுள் அப்படிப்பட்ட பெருமான் களிமதுரை களிமதுரைன்னா களின வறுமைன்னு ஒரு பொருள் உண்டு களினா மிகுதின்னு அர்த்தம் அங்க வறுமை அல்ல களிமதுரை எல்லா வளங்களும் புரிஞ்சிருக்கும்படியான மதுரையிலே மண் சுமந்து பாவம் ஒரு காலத்துல மண்ணையே சுமந்தானாம் யாருக்காக யாருக்கா ஒரே ஒரு வயசான கிழம் பந்தின்னு பேரு அந்த பம்மாளுக்கு அது என்ன ஆவணி மூல வீதியில இருந்ததோ அல்லது ஆடி வீதியில இருந்ததோ அல்லது மாசி வீதியில இருந்ததோ மதுரைக்கு தான் அந்த வீதி பேர்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் <laughs> மதுரை வீதி நகரமும் நல்லா இருக்கும் மதுரைங்கிறது ஏன்னா அந்த பழைய அமைப்பு இருக்கிறது இல்லவா திருச்சியை விட மதுரை அழகா இருக்கு பார்த்தா அந்த நவ்வாலு வீதி இருக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிங்களா அது அவங்களுக்கு ஆடி வீதி இது வந்து அதனால அது அந்த கரிமதுரை மண் சுமந்து அங்க ஒரே ஒரு பாட்டி என்ன செய்தா தினமும் எடுத்து புட்டு செய்து வைக்கிறவ காலையில் எந்திரிச்சு புட்டு எடுத்த உடனே அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு அங்க இருக்கிற மதுரைக்கு உரியவன் யாரு சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையும் மீனாட்சி அம்மை தாயே சொக்கநாதா இன்னைக்கு புட்டு நல்லா வித்து எனக்கு ஏதோ ரெண்டு ரூபா கிடைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெருமானுக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் தான் வியாபாரம் பண்ணுவாராம் அப்படிப்பட்ட ஒருத்திக்கு மதுரையில வைய கரையில தண்ணி நிறைய வந்த உடனே வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படின்னு போட்டார் இந்த வீட்டுக்கு ஒரு ஆள்னு சொன்ன உடனே எல்லா வீட்டிலிருந்து வந்துட்டுது இவளுக்கு என்ன பண்ணுவா ஒரு ஆள் இல்லாத வயசான அம்மா இல்ல சொக்கனாதா என்னடா நான் பண்ணுவேன் இப்ப என்ன சொல்லுவோம் எனக்கு ஆள் இல்லை அதனால் அனுப்பவில்லை அப்படிம்பா இப்ப எல்லாம் இல்ல அங்க அப்ப எல்லாம் கிடையாது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் நடந்தே தீரணும் அப்படி இருந்த காலம் ஒளிஞ்சு போச்சு எத்தனையோ எல்லாம் ஒளிஞ்சது எல்லாம் ஒளிஞ்சது அதனால சொன்னா சொன்னது செய்யணுமே தவிர எனக்கு இருக்கு இல்லைங்கிற பேச்சு இல்லை இல்லைன்னா எவனாலும் ஒரு ஆளை வைக்கணும் இல்லை எனக்கு இல்லை நான் எங்க போவேன் அப்படிங்க கூடாது சரிங்களா சரி உள்ளதெல்லாம் பின் முன்ஜாமீன் பின்ஜாமீன் வாங்கிட்டு வந்து வெளியில வர்றதில்ல இதெல்லாம் கூத்தல்ல இந்த கூத்தெல்லாம் இப்ப இல்ல அல்லவா கூத்தல்ல இப்ப இது உலகமா இது இல்லையே கூத்து அதனால அப்படிலாம் கிடையாது அதனால வீட்டுக்கு ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தே தேரணும் அது மண்டை உடைச்சு போனாலும் சரி அப்படி ஆதலால் என்ன பண்றது சொக்கநாதா சொக்கநாதா அரசனுடைய ஆணையாச்சே என் வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பணுமே என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லும் போது இது என்ன பண்ணுச்சு அருமையா ஒரு மண்வெட்டி எங்கே எங்கதான் தயாராச்சு அது ஒரு அதுக்குரிய கூட ஒண்ணு அதுக்கு ஒரு சும்மாடு ஒண்ணு இந்த ஆளு சும்மாடு கட்டி பழக்கமா ஏன்னா தலையில கங்கை இருக்குது இது இருக்குது சிவ சிவ நமக்கெல்லாம் தலையில என்னென்னமோ இருக்கு அவருக்கும் தலையில என்னென்னமோ இருக்கு நமக்கும் தலைச்சுமை இருக்கு அவருக்கும் தலைச்சுமை இருக்கு ஆனா நம்ம சுமையெல்லாம் நம்மளை பாடாப்படுத்துது அந்த சுமையெல்லாம் அவரை பாடாப்படுத்தாது அப்படி இருக்கும் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் கழட்டி கட்டி வச்சுட்டு பாவம் தலையில முண்டாசு தெரியுது இந்த ஊரு பக்கத்துல வந்த உடனே கூலியால் வேணுமாமா கூலியால் அப்படின்னா அது அந்த அம்மா காதல உடற அளவுக்கு எது வயசானது பாட்டி அப்படின்னா பாட்டி உங்களை தான் கூப்பிடுறேன்னு அப்படிங்கும் பாவம் அந்த பாட்டி காதல விடும்படியான சத்தத்தை போட்டு தலையெழுத்து மனுஷனுக்கு பார்த்தீங்களா நமக்கு தான் தலையெழுத்தான பெருமானுக்கே தலையெழுத்து இப்படிலாம் வருது வந்தா நல்ல வேலையா வந்தாச்சுன்னு வாப்பா என் பங்கு அடைக்கிறியானாரு அடைக்கிறேன் பாட்டி உங்க பேரு பாட்டி மண்வெட்டி இருக்குது பாட்டி தட்டு கூட இருக்குது பாட்டி எனக்கு பழக்கம் பாட்டி சரியாப்பா என்னமோ அந்த சொக்கநாதரே வந்த மாதிரி இருக்குப்பா நீ போய் அடைச்சிட்டு வாப்பாங்க பாட்டி பச்சையா இருக்கு பாட்டி கொஞ்சம் புட்டு கொடுங்க பாட்டி அப்படின்னு இது வரைக்கும் நிவத்தியம் தானே வாங்குச்சு இன்னைக்குதான் உள்ளதல்லது ஆமா இது வரைக்கும் என்ன சொக்கநாதா அது மீனாட்சி தம்மான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு வச்சு அப்படி நிவர்த்தியம் பண்ணி இதை எடுத்துட்டு போயிருக்கோம் இன்னைக்கு தான் இது கொஞ்சம் உள்ள தள்ளுது பல நாள் செஞ்சேன் அதனால கொடுத்து சரியப்பா இந்தாப்பா சாப்பிடுன்னு சொன்ன உடனே எடுத்து ரொம்ப அருமையா பக்குவமா சாப்பிட்டு பாட்டி அருமையா இருக்கு பாட்டி ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொன்ன இன்னும் கொஞ்சம் போட்டுமாப்பா அப்படின்னு வேணாம் பாட்டி அறகுறையா போடணும்னு அர்த்தம் சரி இன்னும் கொஞ்சம் அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு போதும் பாட்டி நான் அடைச்சிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்றேன் பாட்டி வச்சிருன்னு அர்த்தம் அரிசிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்ற பார்த்து சொல்லிட்டு சரியாப்பா நான் வச்சிருக்கேன் நீ போயிட்டுவாப்பா ராஜா நல்லா இருப்பாப்பா என் பங்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும்ப்பா சரி பாட்டி கவலைப்படாது அப்படின்னு போன ஆளு அங்க போய் இல்லாதெல்லாம் பண்ணி அது வந்து சும்மா அடிக்கிற உண்டுறது அப்புறம் மண்ணில் வந்து எடுத்த உடனே தட்டி கீழே உண்டுறது அல்லது உடனே இந்த பிறகு முதுகுல எதை கடிக்கிற மாதிரி செஞ்சுக்கிறது வெத்தலை பாகு போடுறது சிவ சிவ அவரும் ஒன்று பண்ணியிருப்பாரு நாடகம்னா நாடகம் அடிச்சிருப்பாரு இல்லவா யாராவது பக்கத்தில் ஒரு குச்சி போல வச்சு கொடு அப்படின்னாரு நீ எங்கப்பா எனக்கு அரங்குச்சி அரை கிடக்கிறப்பா ஒரு குச்சி கூடப்பா நீ ஒன்று அப்படின்னு சொல்லி போல குச்சி கூட வாங்கி போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் ஆமாம் ஆமாம் அப்படி போட்டு ஆனால் அடைப்பு சரியாவில்லை ஆள் அப்பெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு வந்தா யாருன்னா எல்லாம் அடைக்கிறாங்க மாண்புமிகு அமைச்சர்லாம் நிக்கிறாங்க ஏன்னா வெள்ளம் இல்ல ஊரை எல்லா அமைச்சரும் அங்க இருக்குது சரிங்களா இங்க பஸ் எங்கேயோ உடையுது எங்கேயோ அமைச்சர் இருக்கிறதா தெரியவே இல்லை அப்ப அதனால பார்த்துட்டு வர்றாரு எல்லா மாண்புமிகு அமைச்சரும் அப்படியே நீ நெருப்பா இருக்கிறாங்க ஏன்னா கரை அடையணும் ஒரு சொட்டு தண்ணி மதுரையில வந்து அடிச்சிடக்கூடாது வெள்ளம் வரக்கூடாது அப்படி இருக்கும்போது பார்த்துட்டே வரும்போது ஒரு ஆள் சரியா செய்யலன்னு ஒண்ணு யாரு இந்த ஆள் தான் <laughs> என்னப்பா என்ன அப்படின்னாரு என்ன சாமி இருங்க கொஞ்சம் வெத்தலை பாக்கு போட்டு வர்றேன் அப்படின்னு யாரு வர்றேன் பாண்டியங்கிட்டே சொல்லிச்சு வெத்தலை பாக்கு எட்ரா குச்சியார் <laughs> எடுத்து ஒரு எழுப்புழுத்த அது அவர் மேல படுமா எவன் போட்டானோ அவன் மேலேயே பட்டுது <laughs> மற்ற எல்லார் மேலேயும் பட்டுதான் பட்ட உடனே என்னடா அதை நம்ம அடிக்கிறோம் நம்ம மேலேயே இந்த அடி அடிப்படுதுன்னு சொன்னான் சொன்ன உடனே ஒரே ஒரு தட்டு தலையில வச்சிருந்தார் அதை மட்டும் கொட்டினார் உடனே அடைஞ்சு போச்சு ஆமா அங்க மட்டும் நான் கரெக்டா சொல்றது ஏ சார் அப்பவே இந்த மாதிரி உங்க அரச உங்க பெருமானி ஏமாத்திருக்கா பார்த்தீங்களா கூலியால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த காலத்து கூலியால் நினைச்சாங்க மக்கு பயிலுலா எங்க ஆளு ஒரு தட்டு போட்டு கொட்டி ரெப்பிட்டு தான் போனாரு விளையாடினாரே தவிர முதல் நாள கொஞ்சம் இப்படி விளையாடினாரே தவிர ஆனால் வாங்கின அந்த பிட்டுக்கு கரையை அடைச்சிட்டு தான் போனார் எங்க இருக்குது நீங்க தான் பாத்தீங்களா சார் உட்கார் பிட்டு நேர்பட மண் சுமந்த பேருந்தூரை பெரும் பித்தனி கணக்கு நேர் பண்ணாரா எங்க ஆளு வாங்கின பிட்டு நேர்பட மண் சுமந்த திருவாசு அதனால எங்க ஆள் வந்து கூலி வாங்கி தின்னுட்டு இந்த மாதிரி இந்த இருபதாம் நூற்றாண்டு கூலியாள்னு பார்க்காத பிட்டு நேர்பட இந்த நேர்படங்கிறது நல்ல வேலையா அருமையான சொல்லு இன்னைக்கு ஏ கணக்கு நேர்பட்டுச்சா கணக்கு நேர் நேர் பண்ணிட்டேன்னு கணக்கு தீர்த்துட்டேன் சார் வாங்கின பிட்டுக்கு அடைச்சி வளர்த்துட்டு வந்துட்டேன் அப்படி செஞ்சவர் நம்ம பெருமான் அதனால வந்து நாள் இல்லை அதுக்கு என்ன பண்றது வேணா இருபது தட்டு கொட்டினா ரொம்பச்சு அந்த ஆள் ஒரு தட்டு கொட்டினாலே ரொம்ப போச்சு அதுக்கு அது அவருடைய ஆற்றல் ஆற்றல் நாலு மாசம் செமஸ்டர்ல பாடம் நடத்துவான் ஒரு வாத்தியார் ஏ எட்ரா என்னடா தொழிலாபி மேடா வித்தின் எ வீக் ஒரு வாரத்தை நடத்திட்டு வந்துடுறான் அது அவன் ஆற்றல் அதுக்கு நம்ம முட்டிக்கிறது நீ வந்து நாற்பது நாலு நாள் நடத்திக்கிட்டு இருப்ப நச நச நச நசன்னு எழுத்து கூட்டியே படிச்சுட்டு இருப்ப அதுல ஏ இத்தனை சுத்தரண்டா இதா இதா இருக்கடா இதுல இருந்து படிக்கல இது எடுக்கல இதாண்டா இதாண்டா கேள்வி கூட இதாண்டா எடுக்கல தூக்கி வச்சுட்டு வித்தின் வீக் ஒரு வாரத்துல அதனுடைய ஆற்றல் நீ நாலு மாதம் தடவுவ அது போல அதே கரையை அடிப்பதற்கு மற்றவன் எல்லாம் எத்தனையோ நாள் பங்கெடுத்துக்கிட்டான் நம்ம ஐயா ஒரு தட்டு கொட்டாடு அதனுடைய ஆற்றல் ஆக கணக்கு தீர்த்துட்டார் எனவே மன்சூமந்து எங்க மதுரையில போய் கூலி கொண்டு பாவம் எல்லாருக்கும் கூலி தர்ற ஆளுவர் அப்படி இருக்கவரு அந்த அம்மா கிட்ட போய் நான் கரைய பங்கு அடைக்கிறேன்னு சொல்லிட்டு கூலி கொண்டு அது அப்படி என்னது அக்கோவால் மொத்துண்டு அந்த அரசன் வருகின்ற பொழுது சரியா அடைக்கலைங்கிறதுனால ஒரு தட்டு தட்டி விட்டார் யாரு அந்த அரசன் அது அந்த மொத்து வாங்கிட்டாராம் மொத்துண்டு சரி மொத்துண்டது சரி அதான் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல ஆனா மணிவாசகர் மட்டும் பொறுக்கல என்னன்னாரு அந்த முதுகுல ஒரு பெரிய புண்ணு ஆயிட்டு புன் சுமந்த பொன்னேனி பாடுதுங்க முதுகுல புண்ணா போயிட்டு உண்மையா புண்ணாச்சா கிடையாது பின்ன பாடுற நான் வந்து அடிச்சான் அடிச்சு அடினா அவர் மேல படாம இவன் மேலே மற்றவங்க மேல பட்டது அவர் மேல படல அதனால மேல ஒரு ஒரு இம்மி கூட படல ஆனாலும் எப்படி புண் சுமந்தது அதனால அவர் புண்பட்டது மற்ற உயிரிழ மீது வந்து ஏன்னா இந்த அடி வந்து மற்ற உயிர் மீது பட்டது காரணம் இல்லாம தானே பட்டது யாருக்கு ஏன் பாணி அடைக்கலன்னு சொல்லி இவர் அடிச்சார் இந்த அடி இவர் மேல படாம மற்றவங்களாம் படிச்சுன்னா இப்ப காரணம் இல்லாம எல்லா உயிர் மேலையும் ஒரு அந்த அடி வாங்கிட்டு இல்ல பாவம் நம்மால் தோற்றுவிக்கப்பட்ட ஆன்மாக்கள் இப்ப பாவம் அடி வாங்குச்சு என்று ஒரு கருணி இருக்கு அப்படி எண்ணுகிற எண்ணம் தான் புண் சுமந்து அதுதான் அவர் ஒன்றும் முதுகில் புண்ணுன்னு பென்சில் ஆயிமெண்ட் எடுத்துருந்து தர வேணாம் சார் புண்ணா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிங்க அப்படிங்கிறதல்ல இல்லை இந்த புண்ணு என்னன்னு கேட்டா எல்லா ஆன்மாக்களும் ஒரு அடி வாங்கிச்சா சிவ சிவ அது நம்ம அல்லவா பாவம் சரி அதனால தாங்குற கை தாங்க என்று விட்டுருப்பார் அந்த நினைவு தான் பொன் சுமந்த பொன்னேனி அந்த உடம்பு முதுகுல பொன் சுமந்து போச்சியா உன்னுடைய பொன்மேனி பொன்னான மேனியில பாடுதுங்க நம்மானாயி என்று ரொம்ப அருமையா பாடினார் முடிச்சிடலாமா ஓ புன் சுமந்து முடிக்கிறதா வேணா சாமி அடுத்த பாட்டு சும்மா ரெண்டு நிமிஷம் துண்ட பிறையான் அவன் தென்னில் அணிந்திருப்பது என்ன கேட்டா முழுநிலா அல்ல துண்டம் பிறையாக இருக்கிறது மறையான் வேதம் ஓதுவான் பெருந்துரையான் திருப்பெருந்துரை இருப்பான் தொண்ட புரி நூலான் மார்பிலே அந்த முன்னூல் உண்டு கோலமா ஊர்தியான் அவனுடைய ஊர்தி அந்த காளைய பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் பார்த்தா கோலமா ஊர்தியான் கண்டம் கரியான் கழுத்து மட்டும் கருப்பு செம்மேனியான் உடம்பெல்லாம் சிவப்பு வெந்நீட்டான் அந்த சிவப்பு உடம்புக்கும் அது மேல அந்த திருநீர் இருப்பதையும் பார்த்தா இன்னும் பார்க்கலாம் நாளைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வெந்நீற்றான் அண்ட முதலாயினான் இந்த எல்லா உலகங்களுக்கும் வந்தான் தலைவனாக இருப்பவன் அந்த மீளானந்தம் அவன் தந்த எனக்கு அளவற்ற ஆனந்தத்தை பண்டை பரிசே பழ அடியார்க்கு இந்த அருளும் அண்டம் வியப்பம் ஆமா அண்டம் எப்பொருமா பாடுதுங்கானமானாய் பண்டை பரிசு அவன் இந்த பரிசு தருவது என்பது உயிர்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறான் ஆமாமா அவ்வப்பொழுதும் எந்தெந்த ஆன்மாக்கள் எல்லாம் நல்லன செய்கின்றனவோ அந்த நல்ல ஆன்மாக்களுக்கெல்லாம் நல்லன சரிங்களா பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் ஓடுனன் கலனாக உண்பலி குழல்வான் சுந்தர தேவாரம் அதில் பாடுவார்க்கெல்லாம் பரிசு தருவான் பரவுவார்க்கெல்லாம் பிணி நீக்கம் பண்ணுவான் ஆகவே அந்த பண்டை அடியார்களுக்கெல்லாம் பண்டை பரிசே பல அடியார்க்கு இந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்க அம்மானாயி அப்படி பாடுகின்ற பொழுது நல்ல உயர்ந்து பாடுங்கடி அண்டம் வியப்புருமாறு மேலிருக்கிற தேவலோகத்தை வரைக்கும் அதுக்கு மேலேயும் கேட்க நம்முடைய திருவாசகம் இங்கே அப்படி பாடுங்க ஆடுங்க என்று சொல்லி அண்டம் எப்பொருமா பாடுதுங்க நம்ம என்று பாடி இப்படி அந்த பெண்கள் விளையாட்டு வகையினாலேயே பெருமானுடைய அந்த கருணையை அப்படியே கொட்டி வச்சிருக்க பண்டை பரிதாபம் இன்னைக்கு நேத்தா வந்தாரா தொடர்ந்து ஆமா இறப்பவர்க்கு ஈய வைத்தார் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் கரப்பவர் அங்கற்கெல்லாம் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அன்னைக்கே இருந்திருக்குது யாரெல்லாம் இல்லைங்கிறான வச்சுக்கிட்டு கடுநரகங்கள் வைத்தார் பாலாராஜா உனக்கு செக்கில போட்டு ஆட்டுறேன்ற அதனால ரிசர்வேஷன் அன்னைக்கே இருந்திருக்குது என்று தெரியுது அதனால அப்படி எல்லாரும் பண்டை பரிசே கொடுத்து கொண்டே வருவான் யாரெல்லாம் என்னென்ன கொடுக்க முடியும் இப்படி எல்லாம் இருக்கும்படியான அருமையான இந்த பதியத்தை இன்னைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் வந்ததுனால அருமையாளுடைய இன்னிசையோடு கேட்கும்படியான ஒரு அமைப்பும் ஏற்றம் என்னும் அப்படியெல்லாம் திருப்பள்ளி இன்னைக்கு அமைந்திருக்கிறது நம்ம காலையில பாடணும் இப்ப அப்படி பாராம இப்ப அதை நினைவு கூர்ந்தோம் என பின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே பின்னாலும் தேவர்க்கு பெருமான் யாருக்கு தலைவனா இருக்கான நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் தலைவன்னா தான் எங்க இருக்கானோ அந்த நாட்டுக்கு தலைவனா இருப்பான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தலைவனா தமிழ்நாட்டுக்கு தலைவனா இருப்பான் ஆந்திர நாட்டில் இருக்கிறவனுக்கு ஆந்திர நாட்டு தலைவனா இருப்பான் சரிங்களா அப்படித்தான் இருப்பாங்க ஆனால் நம்முடைய பெருமான் விண்ணாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை தேவலோகம் அவங்க கையில் இருக்குது இந்த மண்ணுலகம் இருக்குது கீழ் உலகம் இருக்குது ஏன் அவனுடைய திருவடி எப்படிப்பட்டது பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் பெருமானி உன்னுடைய திருவடி எங்கே இருக்குன்னார் இந்த பாதாளம் ஏழு பாதாளம் இருக்குங்கிறாங்க அதை தாண்டி அது தாண்டி அது தாண்டி அது தாண்டி அது தாண்டி அது தாண்டி எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது சொற்கழிவு அதையும் தாண்டி இருக்குன்னு சொல்லலாமே தவிர அதை தாண்டி இதோ இந்த இடத்துல இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது அதான் சொற்கழிவு சொல்லினால் இந்த இடத்தில் தான் இருக்கிறான்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட திருவடி அல்லவா அதனால் நீ பின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை அங்க இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவனாக இருக்கிற குருநாதனாக இருக்கிறாய் வேதியன் சரி அதே போல இங்கே மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே இந்த மண்ணெல்லாம் நம்ம எல்லாம் ஆளுவது அரசன் அரசனை ஆள் ஆழ்வா அதான் இறைவன் ஆழ்வான் திருவள்ளுவர் சின்ன பிள்ளை ஏழாவது எட்டாவது படிக்குது ஏழாவது எட்டாவது இன்னும் கூட கீழே ஏண்டா நம்ம எல்லாம் யார் காக்குறா அரசன் அரசன் சரி அந்த நம்ம எல்லாம் காக்குறது அரசனு அந்த அரசனை யார் காப்பான் தெரியல தாத்தா தெரிஞ்சுக்கணும்டா நம்ம எல்லாம் அரசன் காக்குறான் அந்த அரசனை யார் காப்பா திருவள்ளுவர் இறை காக்கும் வையகம் எல்லாம் இந்த இந்த உலகத்தை எல்லாம் அந்தந்த நாட்டுக்கு அரசன் காக்கிறான் சரி அவனை யார் காப்பான் திருவள்ளுவர் தான் சொன்ன வேற எவன் சொன்னான் அவனை முறை காக்கும் முட்டாட்சியினர் அவனை யார் காப்பா அப்படின்னு கேட்டா அவன் நீதி திறம்பாது வருகிற நெறிமுறையோடு ஆண்டால் அவன் நீதி திறம்பாத நெறிமுறை அவனை காக்கும் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவர் தான் வேற யாருமே அப்ப நம்ம எல்லாம் அரசன் காக்குறான் அரசனை காப்பது எரு எதுன்னு கேட்டா அதுல ரொம்ப அண்டலயம் இல்லைங்களா அவனை அவன் இதுவரை அவன் காத்து வருகிற நீதி காக்கும்னாரு எப்படி இருந்தா அந்த நீதியை முட்டாட்சியும் தவறாமல் பேணி வந்திருப்பானால் அவனை அந்த முறை காக்கும் அப்படி காத்ததுதான் அனபாயனுக்கு அனபாயன் பையன் ஏதோ தேரில் போகும்போது ஒரு கண்ணுட்டி தானா வந்தது தானா வந்து இவன் வேகமா போய் அது கண்ணுட்டி இறந்து போச்சு தாய் என்ன பண்ணுது போய் மணி அடிச்சது மணி அடிச்ச உடனே என்ன பண்றது யோ மறைனா ஓசை கேட்டல் அல்லது மணினா ஓசை கேட்டது நிலனி சிலப்பதிகாரம் இந்த சொல்றா ஏன்னா கண்ணி அப்படி சீராப்பா போறான் என்ன இந்த மாதிரி முறையில் முறை இல்லாத முறை செய்யாத அரசனுடைய அரசன் அரசன் அரசனா அந்த நாடும் நாடா அப்படின்னு தலைவரி கோலமா போறான் அப்ப அந்த மதுராவை தெய்வம் பின்னாலேயே போகுது பின்னாலேயே போகுது ஏன்னா முன்னால வந்தா இந்த மதுராபதி தெய்வத்தையே அந்த அம்மா அழிச்சிருவாட்டு அப்படி அவ்வளவு வேகமா போறான் ஆனா பின்னால வந்து முன்னிலையால் பின்னிலை தோண்டி சிலப்பதிகாரம் இல்லை நமக்கு தெரியுமா ஏசா மதுரையில போய் அந்த கண்ணிய தெய்வம் போகுது அதுக்கு முன்னால் வராம அந்த தெய்வம் பின்னால் வந்ததுன்னு யார் சொன்னார் தாத்தா இளங்கோடிகள் சொன்னார் முன்னிலை பின்னிலை தோன்றி கண்ணகிக்கு முன்னே வர தெய்வம் கூட பயப்படுதான் அப்படி பின்னாலே தோன்றி அப்படியே சொல்ல மறைனா ஓசை கேட்டல் அல்லது மணினா ஓசை கேட்டது நிலனி அப்படியே அம்மா அம்மா ஏன்னா போறவங்களை கூப்பிடக்கூடாது தன்னை விட பெரியவங்களா போனாங்கன்னா இங்க வாயா நின்று சொல்லக்கூடாது நம்ம விட சின்ன பையன் அல்லது நான் நண்பரா இருந்தா நெல்லப்பாங்களாம் பெரியவங்களே கூப்பிடாது பின்ன என்ன நாம பின்னால வேகமா போறத பார்த்து அவங்க யாரு எங்க வர்றப்பா ஐயாவை தான் பார்க்க பின் என்ன கூப்பிடப்படாதாப்பா அப்படின்னு அவர் சொல்ல ஐயா போறத எப்படிங்க கூப்பிடுறது அப்படி சொல்லணும் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் இவை இவ இந்த வயசானவர்கள் எதுக்கடா இருக்குது இவ்வளவு நாள் இருக்கிறதே தப்புடா முருகா முருகா அதனால அப்படிப்பட்ட அருமையா அதெல்லாம் சில பேர் இடத்துல கொண்டு இருக்கிறாம என்ன பண்றது அப்பதான் சொன்னான் அந்த அம்மா மறைனா ஓசை கேட்டல் அல்லது மணினா ஓசை கேட்டது பிள்ளனி பாண்டி மன்னன் இதுவரையிலும் வேத ஒளிகளை கேட்டிருக்கானே தவிர இந்த நாட்டுல தவறு நடந்து ஆராய்ச்சி மணி அடித்தது எங்க அகராதிலேயே இல்லை அப்படின்னு அப்படிலாம் வெள்ளி வெள்ளித்தறிகள் காண்க அப்படி எல்லாமே சிறப்பிரியாரம் போகுது அது போல இங்க அந்த மாதிரி பாண்டி மன்னன் அப்படி இங்க சோழ பேரரசும் மறைனா ஓசை கேட்டல் அல்லது மணினா ஓசை கேட்டது ஆனா இன்னைக்கு மணினா ஓசை கேட்குது அப்படியே துடிச்சு போய் எங்கே மாண்புமிகு அப்படின்னு மாண்புமிகு நிற்குது மாண்புமிகு இது மாதிரி வந்து ஒரு கன்றையை அழித்துட்டு அலமட்டுக்கு நம்ம பய நீர் அந்த தேர் மீது ஏறி அவனை கண்ணூட்டி போல அழிச்சிடும் உம் அப்படின்னு அரசியலங்கண்டை நம்மை போய் கொள்ள சொல்றாரு இதுவரைக்கும் அரசன் சொல்லி அந்த மாண்புமிகு அமைச்சர் கேட்காம இருந்ததே இல்லை ஆனா இன்னைக்கு கேட்கறதுக்கு மனசு வரல ஏன் தம்பி தப்பு பண்ணலையே நினைப்பு இருக்கு ஏன்னா அதுக்கெல்லாம் பின்னால காரணம் இருக்கு தம்பி தப்பு பண்ணலையே ஆனா அரசு உத்தரவாகுதுனர் அரசு உத்தரவையோ நிறைவேற்றுறதுக்கு மனசுல இல்லை ஆனா இது வரைக்கும் அரசு சொன்ன உத்தரவையோ தான் இது வரைக்கும் மறுத்ததில்லை எனவே தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிலாம் மாண்புமிகு அமைச்சராக இருந்ததாக காதலியாவது போடுங்க மாண்புமிகு அமைச்சர்னா கிள்ளுக்கிற நினைச்சிட்டு இருக்கானு மாண்புமிகு அமைச்சர்னா அப்படி இது அரசனுக்கு நெறி தவறுதுனால நெறி தவறுறதுக்கு தவறாது இருக்கிற போது நெறி தவறியதான் பற்ற மனசு பட்டது அதனால பையனை அடிக்கல ஆனா பையனையும் தான் அடிக்க மனசு வரல ஆனா இது வரைக்கும் அவனுடைய ஆணையனம்